بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுபஹானஹோத்த ஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹந்துல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜிதபா சையீதுல் கவுனைன் தையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகள் தாபிகள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் ஆறுகளே அல்லாஹாக்கு சுபஹானஹோத்தாலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹோத்தாலா தரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசைய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஐக்கமாக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அம்மன வாழுகோ உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹாக்கு சுபஹானஹோ தாலா மிக முக்கியமான ஐந்து தூண்களை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்தி வைத்திருக்கிறார் அதில் முதலாவது களிமா என்று சொல்லக்கூடிய தூண் இரண்டாவது தொழுக மூன்றாவது ஜகாத் நான்காவது நோன்பு ஐந்தாவது ஹஜ் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஒரு மனிதனிடத்துல இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பூர்த்தியாக இருக்கு என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தோம் என்றால் இந்த ஐந்து விடயத்திலையும் அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கும் ஒரு மனிதன் களிமாவ சொல்லியிருக்கிறாரு அஞ்சு நேரம் சொல்லுகிறாரு ஆனா இவர் வாழ்க்கையில நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று சொல்றாரு மற்ற நாலு கடமையும் இஸ்லாத்துல செய்யறாரு ஆனா நோம்பு மட்டும் முடிக்கலான்றாரு இவருக்கிட்ட இஸ்லாம் பூர்த்தி இல்ல அதே போல ஒரு மனிதன் களிம சொல்லி இருக்கிறாரு நோம்பு பிடிக்கிறார் ஜக்கா கொடுக்கிறார் ஹஜ்ஜும் செய்யறாரு ஆனா வாழ்க்கையில தொலையேலாண்டு செல்றாரு இவருக்கிட்டே இஸ்லாம் பூர்த்தி இல்லை கண்ணியமிக்க நல்லது நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது பெரிய ஒரு கோட்டை இந்த கோட்டை அல்லாஹு தாலா இந்த ஐந்து கடமைகளை கொண்டுதான் பலமாக்கி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட ரீதியாக இந்த ஐந்து கடமைகளையும் கவனம் செலுத்துறதாக முக்கியம் எப்படி களிமாவுடைய விடயத்தை நாங்க பார்த்தோமோ தொழுகையுடைய விடத்தில் பேணுதலாக இருக்கிறோமோ நோம்பு எப்படி கண்ணியமாக பிடிக்கிறோமோ ஜக்காத் எப்படி கொடுக்கிறோமோ ஹஜ் எப்படி வருஷத்துக்கு ஒருக்க செய்யறோமோ இந்த அஞ்சு விடயங்கள்லையும் நாங்க பேணுதலாக இருக்கிறதின் மூலமாக தான் எங்களுக்கு சொல்ல முடியும் இஸ்லாத்திர ஐந்து கடமைகளை நாங்க வாழ்க்கையில பூர்த்தி இதுல ஏதாவது ஒரு கடமையில நாங்க கொஞ்சம் பலகீனம் என்றாலும் எங்களுக்கு சொல்ல முடியாது பூர்த்தியான இஸ்லாம் எங்களுக்கிட்ட ஈக்கு என்பதாக சொல்ல முடியாது எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே துல்காதாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஐந்தாவது தினம் அல்லாஹத்து சுபகான எங்களுடைய ஆயுள்களை நீளமாக்கி வைக்கணும் இந்த துல்காவுடைய துல்காடவுடைய மாதம் மட்டும் இல்லாம நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இன்னும் பல வருடங்கள் துல்காடவுடைய மாதத்தை துல்ஹிஜாவுடைய மாதத்தை எதிர்நோக்கக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த மாதத்துல நாங்க கண்ணால காணையிலும் எவ்வளவு பேர் மிக முக்கியமான ஒரு கடமை இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை வசதி வசதி வாய்ப்புள்ள அதிகமான மனிதர்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை தான் அஜுடைய கடமை அதிகமானவன் போறத கண்ணால காண்றோம் அதிகமானவன் வந்து சொல்றத காதால கேட்கிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இஸ்லாத்துல ஐம்பெரும் கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு தியாகமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை முதலாவது நாங்க விளங்கி கொள்ளணும் ஹஜ் என்ன ஹஜ்ஜ என்ற வார்த்தையில இருந்து ஹஜ் என்றது உருவாகிச்சு ஹஜ்ஜ என்றால் நாடுறது ஒரு விடயத்தை நாடி போறதுக்கு நான் சொல்றது ஹஜ்ஜ என்று செல்வோம் எங்களுடைய தேவை அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு வார்த்தை ஹஜ் ஒரு விஷயத்தை நாடுறது அல்லாவுடைய பைத்துள்ளாவ கபாவை நாங்க நாடி போறதுக்குரிய பயணத்துக்குரிய பேரு தான் ஹஜ் என்பதாக சொல்லுவாங்க என்னையுமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அருமையானவர்களே அல்லாஹ் குரான்ல தெளிவாக பேசுறான் யாருக்கு அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தாலா வசதி வாய்ப்புகள்ல சக்தியை கொடுத்தீங்கிறாங்களோ உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தீங்கிறாங்களோ இவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை தான் ஹஜ் ஆனா கவலை என்னண்டா எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில வசதி இருக்குது போகக்கூடிய எவ்வளோ வசதி வாய்ப்புகள் அல்லாஹால வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனா எவ்வளவு பேர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாம இருக்கிறத நாங்க கண்ணால காண்கிறோம் அல்லாஹ் குரான்ல தெளிவாக பேசுறான் அல்லாவுடைய வீட்டை அல்லாவுடைய காபாவை சக்தி உள்ள ஒவ்வொருவரும் அது வசதி வாய்ப்புல மட்டுமல்ல உடம்புல ஆரோக்கியம் இருக்குதா ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அஜுக்கு போகணும் அதுக்கு பின்னால் அல்ல இந்த ஆயத்தை முடிக்கக்கூடிய நேரம் செல்றான் ஓமன் கப்பரை நீங்க அப்படி ஹஜ்ஜுக்கு போகலையா வசதி வாய்ப்பு இருக்குது நீங்க வசதி வாய்ப்பு இன்னும் போகாம மாற்றம் செய்யறீங்களா அல்லா பிச்சைக்காரன் அல்ல அல்லா ஏழை அல்ல அல்லா எங்களையமா ஒவ்வொரு நாளும் நாள் கூலிக்கு போறவன் அல்ல அல்லாஹு தாலா கனி அனில் ஆலமீன் முழு அகிலத்தார்களை விட்டும் அல்லா தேவையில்லாதவன் நாங்க ஹஜ்ஜுக்கு போனாதான் நல்லாட கண்ணியம் கூடணும் நாங்க தொழுந்தாதான் நல்லாட ஜலால கூடணும் இதுல அல்லாவுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அல்லாஹு சமத் நபியே நீங்க செல்லுங்க அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லி அல்லாஹு சமத் அல்லாஹ் மனுஷன் கிட்ட எந்த தேவையும் இல்லாதவர் நாங்க தொழணும் நாங்க நோம்பு பிடிக்கணும் நாங்க அச்சுக்கு போகணும் இப்படி அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது ஏன் அல்லாவுக்கால் இந்த கடமைகளை வைத்திருக்கிறான் தெரியுமா ஒவ்வொரு கடமைகள்லயும் மனிதனுக்கு பலவிதமான பலாபலங்களே அதே போலதான் அஜுடைய கடமையிலே பல பிரதிபலங்கள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் வெறுமனே எங்கட பார்வையில நாங்க ஒரு தயாரிப்போட நாங்க வெளியாகி போறத மாதிரி இருக்கும் ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேட்டு பார்க்கலும் கிட்டத்தட்ட நேட்டிவ் பிளேஸ் தாய்நாடே சவுதியாக இருக்கும் தாய்நாடே மதீனாவாக இருக்கும் ஆனா வாழ்க்கையில இன்னும் காபாவை கண்டில்லாத எவ்வளவு பேர் இருக்கிறார் விசாரிச்சு பாருங்க கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே இது எங்கட கெட்டித்தனத்தால போக முடியாது ஹஜ்ஜுக்கு எங்கட தயாரிப்பின் மூலமாக போக முடியாது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய காபாவை கண்ணால காணக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லா தரணும் சும்மா போகேனா எங்களுக்கிட்ட வசதிக்கு தான் என்றதுக்காக வேண்டி போக முடியாது அல்ல ஒரு நாட்டத்தை தரவனும் ஒரு தேற்றத்தை தரவனும் போகக்கூடிய ஒரு ஆசையை தரவனும் ஏற்பாடு செய்யணும் அல்லாஹு தாலா போற வழிகளை திறந்து தரவனும் அப்பதான் எங்களுக்கு அந்த காபாவுக்கு போக முடியும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் யார்களே அருமையானவர்களே அதுதான் உலமாக்களுடைய ஒரு கருத்து வருவது எந்த மனிதன் கண்ணால் அதிகம் பாவம் செய்வானோ கண்ணால பார்வையால பாவம் செய்வானோ இவனுக்கு அல்லாஹு தாலா முதலாவது கொடுக்கக்கூடிய ஆக துரதிஷ்டமான விடயம் என்னென்றா ஆக பெரிய சோதனை என்னென்றா அல்லாவுடைய பைத்துள்ளாவா கண்ணால பாக்குறதுக்கு அல்லா விட மாட்டான் சும்மா கண்ணால பாவம் நடந்தா அந்த புனித பூமிகளை கண்ணால பார்க்க முடியாது பார்வையில பேணுதல் ஈக்கணும் சும்மா எங்கட கெட்டித்தனத்தால பாக்குறதல்ல ஹஜ் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த ஹஜ்ஜ பத்தி அல்லாஹ் குரான்ல பலவிதமான இடங்கள்ல பலவிதமான கோணங்கள்ல பேசுறான் ஹஜ்ஜுடைய கடமைகளை பத்தி எல்லாம் பலவிதமா பேசுறான் கொன்னும் குரான எடுத்து பாருங்க அல்ல சொல்றான் இன்ன சஃபா வல் மருவத்தமின் சஃபா மருவாவை பத்தி எல்லாம் குரான்ல செல்றான் சஃபா மருவாவை பத்தி எல்லாம் குரான்ல பேசுறான் பமன் அஜ்ஜல் பைத்த அவி சமர் அதே போல் இன்னும் ஒரு இடத்துல அல்லா சொல்றார் வாசிமுல் ஹஜ் அவல் உம்ரத்தலில்லா உம்ரா செய்யுங்க ஹஜ்ஜி செய்யுங்க அல்லாஹு தாலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்க அல்லாஹ் குரான்ல செல்றான் இன்னும் ஒரு இடத்துல செல்றான் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்துக்கு வஅத்தின் பின்னாசி பில் ஹஜ்ஜி யஅது கரிஜால வஅலா குல்லி வாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாத்துக்கு அல்லாஹ் செல்றான் ஹஜ்ஜுக்கு வருமாறு மக்களுக்கு அலான் செய்யுங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஹஜ்ஜுக்கு வர சொல்லி இதுல பெரிய பலாபலங்கள் ஈகி பிரதிபலன் அல்லாவுக்கு அல்ல எந்த ஒரு அமல்லையும் அல்லாவுக்கு கூலி கிடைக்க போறதல்ல அல்லாவுக்கு கண்ணியம் கிடைக்கிறதல்ல ஒவ்வொரு அமல்களுக்கும் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறது மனிதர்களுக்கு தான் பிரதிகூலி உண்டு பலாபலங்கள் மனிதர்களுக்கு தான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எப்படி அல்லாஹு தால ஹஜ்ஜ பத்தி பேசுறானோ ஹஜ்ஜி செய்யக்கூடிய சிறப்பு என்ன ஹஜ்ஜாஜிகளுடைய நபி அல்லாவும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் ஷரியத்தில் ஒரு நாளும் சொல்லுவதற்கு தவறல்ல சொல்லி காட்டு இருக்கிறாங்க ஹஜ் அது சில மாதங்கள் தான் ஹஜ் ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய கடமை எப்ப ஆரம்பமாகும் எப்ப ஹராம் கிட்ட முடியும் என்றா நோம்பு ரமலானுடைய காலம் எப்ப முடியுதோ சவ்வாலுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாள் வரைக்கும் இஹ்ராம் கட்ட முடியும் அனுமதி கொடுக்கப்பட்டேன் இதுதான் ஹஜ்ஜுடைய காலம் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் அல் ஹஜ் அஷ்புரும் அனுமான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் யார்களே அருமையானவர்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் பமன் பரத பீஹின்னல் ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்காக வேண்டி நீயத்தை வச்சு அவர் ஹராம் செட்டிட்டாலா பல ரபச மனைவியோடு ஒன்று சேர்றது ஹராம் ஒலா புசூக்க கெட்ட வார்த்தைகள் தேவல்லாத விஷயம் பேசுறது ஹராம் இவர் ஹஜ்ஜுக்கு நீயத்து வச்சுக்கிறாரு ஆனா நடு சந்திலையில் அமனம் பாடுறாரு ஹராம் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே வலா ஜிதால் தர்க்கம் புரிகிறது சண்டை பிடிக்கிறது எவ்வளவு பேர் ஹஜ்ஜிக்காக வேண்டி நீயத்து வச்சு ஏர்போர்ட்ல போயிட்டு சண்டை பிடிச்ச வரலாறுகள் இருக்குது ஏர்போர்ட்ல பிரச்சனை பண்ணின வரலாறு இருக்குது புறகானங்களுக்கு தெளிவா சொல்லுது ஹஜ்ஜுக்கு நீயத்து வச்சுட்டீங்களா எஹ்ராம செத்துட்டீங்களா முதலாவது மனைவியுடைய விஷயம் பேணுதல் இரண்டாவது வாய பேணி கொள்ளணும் வாழ்க்கையில் அமல்களை பாதுகாக்கணுமா ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாய பாதுகாக்கணும் வாயை பாதுகாக்காம வாழ்க்கையில் உள்ள அமல்களை பாதுகாக்கலாம் இந்த ரெண்டு ரக்கா ஜும்மாவை தொழுதுட்டு வெளியில பேச என்ன ஜும்மாக்கும் இல்ல என்று சொன்னா எங்கட ரெண்டு ரக்காத்துடைய அமல் அப்படியே பேசிடும் முடி இந்த ரெண்டு ரக்காத்துடைய கூலி எங்களுக்கு தெரியா எங்களுக்கு தெரியா எங்களுக்கு அல்லாஹு தால வாழ்க்கையில சின்ன அமல்கள் தந்திருக்கிறான் பெரிய கூலி ஒரு மனிதன் உண்மையான இஹ்லாசோட ஒரு இடத்துல இருந்து பத்து விடுத்தம் புல்ஹூ அல்லா வகை இருக்குது சூரத்துல இஹ்லாஸ் இதை யாரு பத்து விடுத்த எஹ்லாசோடு அல்லாவுக்காக வேண்டி ஓதுவாரோ அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவார் சுபகானம் இது பெரிய ஒரு அமல வாழ்க்கையில பெரிய அமல் இல்லை யார் இருபது விடுத்தம் மோதுவாங்க ரெண்டு மாளிகை கெட்டப்படும் மூணு முப்பது விடுத்தம் மோதுறாங்க மூணு மாளிகை கெட்டப்படும் ஒரு சுபகானல்லா சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும் சின்ன அமல் தான் வாழ்க்கையில பெரிய கூலி ஏன் தெரியுமா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுட்காலம் குறவும் நாங்கெல்லாம் யோசிக்கிறது அறுபது வருஷம் எழுபது வருஷம் என்றே பெரியோர் ஆயுட்காலம் இந்த எழுபது வருஷத்துல மனுஷன் போடுற பூத்திக்குது மனுஷன் படுற பாடிக்குது கிட்ட இருக்கிற பெருமை இருக்குது நம்ம இவனை விட்டா துணியால ஆள் இல்ல அப்படி துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா கொடுத்திருக்கிற ஆயுட்காலம் எழுபது வருஷம் தான் வாழ்க்கை நூ அலஹி சலாத்து வசலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தாவும் சரியான மாதிரி அழுது கொண்டிருந்தா இந்த நேரத்துல நூ சலாத்து வசலாம் பின்னால வாராங்க வந்து கேட்கிறாங்க அந்த தாய் கிட்ட தாய் இவ்வளவு நேரம் அழுவுறீங்க கதறி கதறி அழுவுறீங்க என்ன நடந்துச்சு சொன்னாங்க ஏன் மகன் மவுத்தாகித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவன் மவுத்தாகின கவலை இனியால தாங்கிக் கொள்ளலாம் அதுக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறேன் கேட்டாங்க இனி அல்லாவுடைய தகுதியில் உள்ள விஷயம் மௌத்து அதனாக பொருந்திக் கொள்ளதான் ஓனும் நிச்சயமாக நான் அதை பொருந்திக் கொள்கிறேன் ஆனா என் மகன் வாழ வேண்டிய வயசுல மௌத்தாகித்தான் சின்ன வயது அதுதான் எனக்கு தாங்கிக் கொள்ள இயலாம கேட்டாங்க வயதுல என் மகன் மகன் நானூறு வயதுல வயதுல மகன் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே நூ அலேஹி சலாத்து வசலாத்துடைய கவுமுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் இந்த ஒன்பது நூத்தி ஐம்பது வருடம் வாழக்கூடிய மனிதன் நானூறு வயதுல மௌத்தாகினா இது சின்ன வயதுதான் அவன் நூஹலைனி சலாத்து வசலாம் சொன்னாங்க தாயே நீ ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் எங்களுக்கு ஆயுட்காலம் தரப்பட்டீங்க நானூறு வருஷம் மகன் துணியால வாழ்ந்தாங்க நீ இதுக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க ஆனா பின்னுக்கு ஒரு உம்மத்தொண்டு வருவானோள் அவனோட பேர் தான் உம்மத்தே முஹம்மதியா முஹம்மத் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய உம்மத் அந்த பேர்ல தான் துணியால வாழுவாங்க இவங்களோட ஆயுட்காலம் என்ன தெரியுமா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க ஆமாறு உம்மத்தி இலா சித்தீன மாபைன இலா சித்தீன வசபேன் அறுபது எழுபதுக்கு இடைப்பட்ட ஆயுட்காலம் தான் துணியால வாழ்வாங்க சந்தேகம் கிடையாது நாங்க நீங்க தான் இந்த அறுபது எழுபது வருஷ வாழ்க்கை இதை சொன்ன உடனே அந்த பெண்மணி அழுவையை நிப்பாட்டிட்டான் நிப்பாட்டி திரும்பி கேட்டானோ அலஹி சலாத்து வசலாத்தை பார்த்து நீங்க சொல்றதை பார்த்தா அவனோட ஆயுட்காலம் எங்கட ரெண்டு சுஜூதில் முடிஞ்சிடும் போலே அப்படி சுருக்கமான ஆயுட்காலம் உள்ள ஒரு உம்மத் துணியால வாழுவாங்களா கண்ணியமிக்க அல்லாஹுவின் ஆரங்களே அப்படியான உம்மத்தான் நாம் சின்ன ஆயுட்காலம் அல்லாஹ் தரக்கூடிய அமல் சின்ன அமல் ஆனா பெரிய கூலி ரெண்டு ரக்காத்துடைய ஜும்மாவுடைய தொழக ஐநூறு வருஷத்துடைய கூலி ஜும்மா கபூல் செய்யப்பட்டால் வெளியில போயிட்டு நாங்க சும்மாவ தொழுதுட்டோம் உங்களுக்கு சும்மா இல்லையான்னு கேட்டா அமல் அப்படியே பறந்துடு முடிஞ்சு கண்ணியமிக்க அல்லாஹவி யார்களே எந்த அமலை செய்யணும் என்றாலும் வாய் அடக்கம் நாம் அடக்க நீக்கணும் மிச்சம் பேசவானும் தேவையில்லாம பேச தேவல்ல அமல் செய்யறோமா பேசாம அல்லாஹ் அஜுடைய விஷயத்திலையும் பாவிக்கிறான் தேவையில்லாத விஷயம் வாய திறந்து பேச போவான வலாஜிதால் தர்க்கம் பண்ண போவானம் பிரச்சனை பண்ணி கொள்ளவானம் ஹராம் செத்துட்டீங்கன்னா பேணுதெல்லாம் வாழ கைய மூடிட்டீங்க அஜுடைய விஷயத்துல எல்லாம் படிச்சுட்டாரா நபிசல்லாஹு அலைஹி எங்களுக்கு சொன்னாங்க யா ஐயோ அண்ணாஸ் ஏ மனிதர்களே அது பரவல்லாஹு அலைக்குமுல் ஹஜ் உங்களுக்கு உங்களுடைய மீது அல்லாஹு தால ஹஜ்ஜ பரலாக்கி வச்சிருக்கிறான் நீங்க எல்லாரும் ஹஜ்ஜு செய்யுங்க எல்லாரும் ஹஜ்ஜு செய்யுங்க ஹஜ் செய்ய வசதி இல்லையா துவா கேளுங்க யா அல்லா ஒரு பாவியாக இருக்கிறன் எனக்கு காபாவ மௌத்துக்கு முன்னால கண்ணால காணும் ரஹ்மானே துவா செய்யுங்க ஒவ்வொருத்தருக்கும் பரலான ஒரு கடமை தான் ஹஜ் வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்கள் யோசிக்கலும் இதுல எங்களுக்கு என்ன பலாபல நீங்குது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அஜி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு செல்லம் வலைவசல்லமோ சொன்னாங்க அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது கண்ணியம் என்ன தெரியுமா அம்ரிபுனுல் ஆஸ் ரவி அல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வேண்டி நபிசல்லாஹு செல்லம் அவங்களுடைய கையில பைஅட் செய்ய வாராங்க உடன்படிக்க செய்ய வாராங்க வந்த நேரத்துல அப்படியே கைய கொண்டு போயிட்டு மறுபடி கையை எடுத்துட்டாங்க உடன்படிக்க செய்யல இந்த நேரத்துல சல்லல்லாக வலைகளை செல்லவங்க கேட்டாங்க ஏன் மைய செய்யாம இருக்கிறீங்க ஏன் களிம சொல்லாம இருக்கிறீங்க சொன்னாங்க யார சூழல்லா யார சூழல்லா நான் இஸ்லாத்த தழுவினா அல்ல ஏன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பானா ஏன் எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க மூணு விஷயத்த சொல்லி காட்டினாங்க சொன்னாங்க அம்மா அலிம்த அம்ரிபுனுல் ஆசை பார்த்து கேட்டாங்க அம்மா அலிம்த உங்களுக்கு தெரியாவா அண்ணல் இஸ்லாமையோ ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டானா அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்ல மன்னிச்சிடுவான் சுபஹானந்தா சுபஹானந்தா முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வ அன்னல் ஹிஜ்ர யஹ்திமு மா கான கப்லஹு ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காகவே ஹிஜ்ரத் செய்றானா அல்லாஹ்வுக்காகவே ஹிஜ்ரத் செஞ்சு போறானா அவன் அல்லாஹ் அவன்ட தேவை அல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்காக வேண்டி தீனுடைய பயணம் ஒன்றை மேற்கொள்றானா மா கான கப்லா அவன்ட முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும் மூணாவது சொன்னாங்க நிச்சயமாக ஹஜ்ஜுடைய கடமையிலே அது முந்தின பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு போடும் என்பதாக சொன்னார் என்னியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே செய்யக்கூடிய அமல் இஹ்லாசோட ஒத்தரும் செய்யும் சும்மா ஊர் பெருமைக்கு செய்யற அல்ல நான் பள்ளியில நிர்வாகத்தில் இயக்கிறேன் என்னைய ஹாஜி என்று கூப்பிடுவோம் சிலவங்களுக்கு வெளியில் ஒரு கடையில முதலாளி என்று சொல்றதை விட ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் என்று சொல்றதை விட ஹாஜி என்று சொல்றது இவருக்கு பெரியோர் அந்தஸ்து இந்த ஹாஜி என்றது சும்மா கூப்பிடுறது இல்ல செலவழிக்கிற வாரம் போன எல்லாத்துக்கும் ஹாஜி செல்றது வாங்க ஹாஜி போங்க ஹாஜி சும்மா எல்லாத்துக்கும் சொல்லலுமா ரோட்ல ஒத்தம் போறான் வாங்க டாக்டர் போங்க டாக்டர் என்று செல்லுவோமா ஏன் செல்லுவோம் ஒரு மனிதன் அவன் டாக்டரேட் முடிச்சிருந்தாலும் டாக்டர் என்று செல்லுது வக்கீலுக்கு லாயருக்கு படிச்சீண்டா தான் லாயர் என்று செல்லேலு ஒரு மனிதன் ஆலிமா ஈந்தா தான் ஆலிம் அதரத் என்று செல்லும் சும்மா போறவன் வரவனுக்கு அதரத் என்று செல்லேலவே அத போல ஹஜ்ஜி செஞ்சிருந்தா அவருக்கு தான் ஆஜி என்று சொல்லலாம் சும்மா வாரவன் போறவனுக்கு சொல்றல வாங்காஜி போங்காஜி என்று கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே சும்மா இந்த ஆஜி என்ற வார்த்தை சும்மா பின்னுக்கு பேருக்கு போடுற பட்டம் அல்லது இதெல்லாம் எங்களே கபூல் செஞ்சானா என்று தெரியா ஆனா எவ்வளவு பேர் போட்டுக்கொண்டு சுத்துறானோ துணியால இவர் பெய்து செஞ்சுட்டு வந்துட்டாரு தான் ஆனா இவரது ஹஜ்ஜு கபூலா இல்லைன்னு அவருக்கே தெரியா செலவழிச்சு போனதும் அவர் தான் சல்லி அவர்த சொத்தா அவர்த தியாகம் அவர்த ஆனா அவருக்கு தெரியும் என்ன ஹஜ்ஜு கபூலா இல்லையான்னு ஆனா சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹாஜி ஹாஜி இல்ல சொல்லலாம் ஆனா நாங்க எப்படி ஈகோணும் தெரியுமா அல்ல என்ன ஹஜ்ஜ கபூல் செய்யணும் என்ற நீயத்தில் எஹ்லாசோட ஈகோ அவதான் நல்லா கபூல் செய்வான் ஊர் பெருமைக்கு நாங்க போறல்ல அடுத்த எங்களை ஏமாந்து சொல்லணும் மாசாக அந்த மனுஷன் அஜிக்கு வைத்து வந்தாரு இப்படி சொல்றதுக்கு போறல்ல போனும் நான் அல்லாட காம்பாவை வேண்டாம் வாழ்க்கையில மவுத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்பா எனக்கு அல்லா வசதி வாய்ப்பை சந்திக்கிறான் சொத்து செல்வத்தை சந்திக்கிறான் எந்த மனுஷனுக்கு சொல்லி சொல்ல முடியுமா ஏந்த டேலண்டால நான் சம்பாதிச்சேன்னு சொல்லேலுமா சொன்னா அவன் காப்பிரா வைத்துடுவான் அவன் இஸ்லாத்திலேருந்து வெளியே போவான் அவனுக்கு அப்படி சொல்லலாம் ஏண்ட டேலண்ட்ல சம்பாதிச்சை அப்ப காரவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்ல எனக்கு தந்தது ஏண்ட ரப்பு அல்லா போட்ட பிச்சையில துணியால வாழ்றோம் அல்லா தந்ததை கொண்டு நாங்க போதுமாக்கி கொள்றோம் அப்ப அல்லா தந்த சொத்தை அல்லா தந்த செல்வத்தை அல்லாட பாதையில செலவழிக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல போகக்கூடிய காலம் வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை தவாப் செய்ய எவ்வளவு பேர் ஏங்கி கொண்டிருக்கிறான் ஏழை மக்கள் இடத்துல போயிட்டு கேளுங்க எவ்வளோ பேர் ஏங்குறாங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே வாப்பா இந்த ஒரே ஒரு தடவை அந்த ஹஜ்ஜை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த செய்தி ஆனால் வசதி உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜுடைய பயணம் அது சும்மா சர்வசாதாரணம் அவங்களுக்கு மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் போவாங்க இங்கேருந்து தாய்லாந்துக்கு செய்து பிஸ்னஸ் செய்வாங்க சிங்கப்பூருக்கு போவாங்க பிஸ்னஸ் செய்ய ஆனா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எந்த நீயத்தும் இல்லை எங்களோட உம்மத்தில் ஒரு ஆசையும் இல்லை ஆனா அடுத்த வருஷம் நோர்வியா போறதுக்கு இந்த நோம்பு பெருநாள்லேயே முடிவாக்கியாச்சு சில இடத்துல ட்ரில் எல்லாம் சேர்க்கிறாங்க குடும்பத்தோட சேர்ந்து கொண்டு முட்டி சேர்க்கிறாங்க நூறிலேயே ட்ரிப்புக்கு சேர்க்கிறாங்களா இந்த ஆசையை ஹஜ்ஜுக்கு காட்டுறோமா இந்த ஆசையை உம்ராக்கு காட்டுறோமா இந்த ஆசையை குர்பானுக்கு காட்டுறோமா ஒரு ஒன்னரை லட்சம் செலவழிச்சு ஒரு வருஷத்துல நான் என்ன முட்டில ஏத சொந்த கணக்குல ஒரு மாடு குடிக்கலுமா அந்த ஆசையை நான் அமல்ல காட்டுறது நூறலியாக காட்டுறோம் கட்டாயம் போக வேண்டிய இடமா கட்டாயம் போவே ஓணும் அம்பையால பாம்புக்கு போவே ஓணும் அங்க இருக்கிற மாடெல்லாம் பார்த்தாதான் நிம்மதியா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்ணியமிக்கவர்கள் ஆனா குரான் நல்லா செல்றான் உம்ராவை பத்தி அல்லா செல்ல உம்ரா செய்யுங்க வசதிக்கா உம்ரா செய்யுங்க வசதிக்கா ஹஜ் செய்யுங்க கண்ணியமிக்க அல்லாஹுவை நல்லடியார்களே அல்லாஹு அலைஹி வசல்லமோ சொன்னாங்க மன் ஹஜ்ஜல் பை யார் அல்லாவுடைய வீட்டை அஜ்ஜு செய்வாங்களோ பலம் எப்ரு வலம் எஸ்ஸு போன இடத்துல வாயகைய மூடி வாய பேணி நாவடக்கத்தோட ஒழுங்கான முறையில ஹஜ்ஜி செஞ்சுட்டு ரிட்டர்ன் வாராரு ஊருக்கு அந்த நாட்டில் இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வாராரு ரஜா கயோம வளர்த்தகு உம்மா சொன்னாங்க அவங்களோட தாய் நாட்டுக்கு வரக்கூடிய நேரம் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட புதிதாக பிறந்த பாலகனை போல வருவார் சுபகானம் வாழ்க்கையில் எவரும் தவறும் நடந்து எவ்வளவு பாவங்களை ஒழுங்கி ஒழுங்கி செஞ்சுப்போம் மறைஞ்சி மறைஞ்சி செஞ்சுப்போம் ஒரு ஹஜ் ஒரு ஹஜ் அல்லாஹு தால எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் அன்று பிறந்த பாலகனை போல கொண்டு வந்து சேர்க்கிறான் தாய் நாட்டுக்கு இதுக்கு பிறகு சரி வாழ்க்கையை பேரு ஆனா எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை கண்ணால பாக்குறோம் அஜிக்கு பேச வந்ததுக்கு பின்னால அதுக்கு பின்னால அவன் அந்த போர்வையில எவ்வளவு பேர் மாத்துறான் அஜிக்கு பேச வந்தீங்க நாங்க போய் பேசுறது இல்லையா அஜிக்கு போயிட்டு வந்து நாங்க வாக்குக்கு மாற்றம் செய்யறல்ல நாங்க பிசினஸ்ல பொழு வைக்கிறல்ல இந்த போர்வையில எவ்வளவு ஏமாற்றங்கள் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே சல்லல்லா வளைவ செலமோலின் ஆயிஷா ரதியெல்லாம் கேட்டாங்க ஐயோ அமலின் அப்பல் சஹாபியத்தரும் கேட்டார் யார சூழல்லா சிறந்த அமலும் எங்களுக்கு சொல்லிட்டாங்களே சொன்னாங்க ஈமானும் இல்ல அல்லாவை கொண்டு ஈமான் கொள்றது சிறந்த அமல் வஜிஹாதும் பி சபீல் இல்லா அல்லாத பாதையில ஜிஹாத் செய்யறது சிறந்த அமல் மூணாவது சொன்னாங்க ஹஜ்ஜுத் மமுரூர் நன்மையால நிறைக்கப்பட்ட அமலீகதே சிறந்த அமல் என்றார் ஆயிஷா ரவி அல்லாஹு தால் அண்ணா அவங்க கேட்டாங்க யார சூழல்லா ஜிஹாத் சிறந்த அமல் என்று சொல்றீங்களே அப்பலா நுஜாஹித் யார சூழல்லா எங்களுக்கு எல்லாம் ஜிஹாது செய்ய நீங்க விடமாட்டீங்களா யார சூழல்லா அல்லாட பாதையில் இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்க போராடக்கூடாதா எங்களை நீங்க அப்படி விடமாட்டீங்களா சொன்னாங்க இந்த நேரம் சல்லல்லாஹு வளைவு செல்லமோங்க லா லகுன்னா அப்தல் ஜிஹாத் உங்களுக்கு ஆக சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா நீ அல்லாட பாதையில வைத்து போர் செய்ய தேவையில்ல உங்களுக்கு ஆக சிறந்த ஜிஹாத் ஹஜ்ஜுன் மபுரூர் நன்மையால நிறைக்கப்பட்ட ஹஜ் என்பதாக சொன்னார் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் ஒரு ஹதீஸ் அல்லல்லா வலையசல்லமோ விளங்கப்படுத்தினாங்க இந்த ஒரு ஹதீஸ் எங்களை வாழ்க்கையில போதும் ஹஜ் செய்யும் இந்த ஒரு ஹதீச வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்ளும் சல்லல்லாஹு வலையசல்லமோ சொன்னாங்க அல் ஹஜ்ஜுல் மபரூர் ஒரு மனிதன் அஜுக்கு பேசி சரியான முறையில பேணுதலாக நன்மையால நிறைக்கப்பட்ட பூர்த்தியான ஒரு அஜ செஞ்சுட்டு வந்துட்டானா ஜசாவும் இல்லை அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி உண்டி அந்த ஹஜ்ஜுக்கு ஒரு கூலி ரெண்டு ரக்கா ஜும்மாவுக்கு ஒரு கூலி இருக்குது அத போல அஜுக்கு ஒரு கூலி இருக்குது சொன்னாங்க ஜசாவும் இல்லை ஜென்னா அந்த அஜுன் மபுரூருக்குரிய கூலி சொர்க்க வேண்டாம் சுபகானந்தா வேற எந்த கூலியும் கிடையாது அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கம் தான் வேற எந்த கூலியும் அல்ல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே பூர்த்தியாக நன்மையால நிறைஞ்ச ஹஜ்ஜுக்குரிய கூலி இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் கபாவை கெட்டினதுக்கு பின்னால துவா செஞ்சாங்க ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன காந்த சமீல் அலீம் யால நீ கபூல் செஞ்சு போய் அல்லா துவா கேட்கிறாங்க அல்லாஹு தால என்ன தெரியுமா குரான்ல சூரத்துல் ஹஜ்ல இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் வஅத்தின் பின்னா நீங்க மனிதர்கள் கிட்ட பேசி செல்லுங்க யஅதூக ரிஜாலா ஹஜ்ஜுக்கு வர சொல்லி சொல்லுங்க அப்படி சொன்னா சில மனிதர்கள் இருக்கிறாங்க நடந்து வருவாங்க ஹஜ்ஜுக்கு அந்த காலங்கள்ல ஹஜ்ஜுக்கு நடந்து போன வரலாறு இருக்குது ஒட்டகத்துல போன வரலாறு இருக்குது மின்கொள்ளி பஜ்ஜின் அமி நிறைய இடத்துல தூரமான தொலைவான இடத்துல இருந்து கூட ஹஜ்ஜுக்கு கருவாங்க நீங்க மக்களுக்கு மத்தியில போயிட்டு சொல்லுங்க ஹஜ்ஜெண்டா என்றா என்ன தென்னியமிக்கு அல்லாஹவி நல்லது யார்களே அருமையானவர்களே இந்த காலத்துல கொஞ்சம் கண்ணால பார்க்கலும் அந்த காலம் நூறு ஒட்டகம் ஆயிரம் ஒட்டகம் கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பத்தாயிரம் சொச்சம் மக்கள் ஒரு லட்சம் தாண்டி இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காபால கிட்டத்தட்ட அவங்க எவரேஜாக ஒரு எண்ணிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க ஹாஜிகள் மட்டும் இந்த வருஷம் வரலாம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஹாஜிகள் வரலாம் ஒவ்வொரு நாட்டில இருந்து சுபகானந்தா எல்லா நாட்டுடைய தரவுல இருந்து முப்பது லட்சம் ஹாஜிகள் இந்த அமல் ஆக பெரும் அமல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சந்தேகம் கிடையாது எந்த வழிபாட்டு தளத்திலையும் இத்தனை மனிதர்கள் கூட மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு வணக்கஸ்தலம் நீங்கிதா எல்லா நாட்டிலையும் அந்த வணக்கஸ்தலத்துக்கு வரமாட்டாங்க குறையும் ஆனா முழு உலகத்துல ஒரு நாட்டில் ஈக்கக்கூடிய வணக்கஸ்தலத்துக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்டில இருந்து ஒரு நாட்டில இருந்து ஒரு மனிதனாவது வார வணக்க ஸ்தலம் தான் காண்பார் சுபகானந்தா அந்த ஆகப்பெரிய அமல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்களுடைய அன்ஹா அவங்களுடைய தப்சீர் லவ்லம் மனிதர்கள் அஜ்ஜு செய்யல என்றா மனிதர்கள் தவாப் செய்யறது காபால மக்கால காபத்துள்ளால நின்றுட்டா ஒரு மனிதன் ஒரு மனிதனும் இல்லாம காபா வெறிச்சோடி இருக்குது தவாப் செய்ய யாருமே இல்லைண்டா இப்னு அப்பாஸ் வானத்தை பூமியோட சேர்த்துடுவான் என்பதாக சொல்றான் சுபஹான் அப்படியேண்டா உலகத்தை அதுக்கு பின்னால் அந்த உலகம் எய்யாது காபால ஒரு மனிதனும் இல்ல தவா செய்ய இப்படி ஒரு வரலாறு யாருக்கும் காட்ட முடியாது இத்தனை வருட காலம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு வருடம் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய இருந்து இந்த காலம் வரைக்கும் காபாவை தவா செய்யாம ஒரு மனிதன் இல்லை என்ற வரலாறு இல்லை கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அவ்வளவு சிறந்த அமல் ஒரு மனிதன் தவாப் செய்யலன்னு அல்லா துனியாவை அழிக்கிறானேண்டா அல்லாட பார்வையில என்றது எவ்வளவு விசேஷமான அமல் கண்ணியமிக்க அல்லாஹுவை நல்லது அருமையானவர்களே ஹாஜிக்கு ஒரு விசேஷமான ஒரு துவாய் இஸ்லாத்துல அல்லாஹும் மகுபிரில் ஹாஜ் நபிசல்லாஹு அலைவசல்லமோ நேரடியா செஞ்ச துவா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு மனுஷன் ஒரு ஆளின் இன்னும் ஒரு மனிதனுக்கு துவா செஞ்சாவே பெரும் பாக்கியம் சல்லல்லாஹ் வலைவ செல்லமோங்க நேரடியாக ஒரு துவா செஞ்சாங்க யாருக்கு ஹாஜிகளுக்கு ஒரு துவா அல்லாஹும் மகஃபிர்லில் ஹாஜ் வலிமன் இஸ்தகுஃபர் லஹுல் ஹாஜ் சொன்னாங்க ஹாஜிகளுக்கு ஹாஜிகளுடைய பாவத்தை அல்லா மன்னிச்சு போடட்டும் யாரெல்லாம் ஹாஜிகள் கிட்ட வந்து சொல்றாங்க அஞ்சுக்கு போறீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க அவங்களோட பாவத்தையும் அல்லாம நிக்கட்டும் சுபகானல்லாம் இது ஹாஜிகளுக்கென்றே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்க விசேஷமாக செஞ்ச துவா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே முழு உலகமும் யாருடைய துவாவு ஏங்கிக்குது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய துவாவு கேங்கிது உமர் ரதி அல்லாஹ் வனவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம் சல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம் சஹாபாக்களே சொன்னாங்க சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்க ஹஜ்ஜுக்கு போனா உனோட துவால நீங்க இலைய மறக்க வானம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் சுபகான என்னைக்கு அல்லாஹுவின் நல்லது யார்களே எனவே ஹஜ்ஜாஜிகள் துயோஃபர் ரஹ்மான் அல்லாஹுடைய விருந்தாளிகள் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஹஜ்ஜாஜிகள் என்ன துவாவை கேட்டாலும் அல்லாஹு தாலா கபூல் செய்தான் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு போய் இறங்கிட்டான் காபாவை நேரடியாக கண்டித்தான் கண்ட உடனே முதலாவது கேட்கிறதுவா எந்த திரையும் இல்லாம கபூல் செய்யப்படும் சுபஹானல்லா சுபஹானல்லா இவ்வளவு பெரிய சிறப்புகள் அஜுடைய விஷயத்தில் இருக்கு கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியானர்களே அருமையானவர்களே அதனால அஜிக்கு போறதுக்கு முன்னால் எவ்வளவு பேர் ஈப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்கள் எவ்வளவு பேர் ஈப்பாங்க அஜுக்கு போறதுக்கு முன்னால கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதுல முதலாவது விஷயம்தான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால தௌபா செஞ்சது போகும் சும்மா போறல்ல ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால நாங்க எங்கட பாவங்களுக்கு தௌபா செய்வோம் காபாவுக்கு போறதுக்கு முன்னால தௌபா செய்வோம் அல்லாஹவி நல்லடி நல்லடியார்களே என்னோட காலில் ஒரு புண்ணு அந்த புண்ணுக்குள்ளால தலங்கள் எல்லாம் ஈகுது ஒசக்கால மறந்து போடுறதுல எந்த புரோசனமும் இல்லை இன்னும் புண்ணு ஆழமாகிக் கொண்டு போகும் இல்லாட்டி வேற இடத்துல பரவி கொண்டு போகும் எந்த புரோசனமும் இல்லை மறந்தால அதை நாங்க கிளைம் பண்ணணும் அதை போலதான் உள்ளத்துல எவ்வளவு அழுச்சிக்கும் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் இந்த பாவங்களை முதலாவது கரைச்சத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜ பத்தி யோசிப்போம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நீயே தீக்குதா நாங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது அதோட சேர்ந்ததுதான் ரத்துல் மபாலினி அகலுகா நாம பெய்த்து யார் யாருக்கெல்லாம் துணியால அநியாயம் செஞ்சுக்கிறோமோ அவங்ககிட்டே மன்னிப்பு கேட்கும் என் வாழ்க்கையில அல்லாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமான பாவங்களுக்கு அல்லா கிட்ட தௌபா செய்ய முடியும் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவன் கிட்ட தான் தௌபா செய்யணும் வேற யாருக்கிட்ட ரம்பு கிட்ட தௌபா செஞ்சாலும் அந்த மனிதன் மன்னிக்கணும் அவன் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில எங்களால் அநியாயம் நடந்திருக்கிறதோ யாருடைய உள்ளத்தை நோவி செய்கிறோம் வாழ்க்கையில் எவன்ட மானத்தை வாங்கிக்கிறோம் எவனை பத்தி தேவையில்லாம பேசிக்கிறோம் எவனுடைய குறைகளை கழுவிக்கிறோம் இவர்களோ கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லை இந்த அர்ஜுன் மபுரூர் என்ற லிஸ்டுக்கு வராதது சும்மா தள்ளியும் நேர காலமும் வேஸ்ட் ஆகும் நாங்க பெய்த்து மன்னிப்பு கேட்கணும் எங்களால் ஒரு அநியாயம் நடந்துட்டு அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுவோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லது ஆறுகளே இது அப்படி இல்லையா எங்கட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒரு மனுஷனை கடன் கொடுத்து அநியாயம் செஞ்சுப்போம் பிசினஸ் தள்ளி ஏமாத்திப்போம் ஆனா இவர் நல்ல புள்ளமாய் உம்ராக்கு மட்டும் பேசிட்டு வந்து நல்ல புள்ளமாய் ஈகிறார் இவர் ஹஜி கபூல் இது கபூலாகாது ஏன் மனிதர்களுக்கு அநியாயம் குடும்பத்துக்கு அநியாயம் அங்க போயிட்டு துவா கேட்கறது பல அல்ல முதலாவது மனிதர்களுக்கு அநியாயம் நடந்திருக்குதா வாழ்க்கையில பாவங்கள் இதுதான் எல்லா பாவத்தையும் கரைச்சதுக்கு பின்னால அதுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு போகும் மூணாவது தான் ஹலாலான சம்பாத்தியத்துல தான் ஹஜ்ஜுக்கு போகும் நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா தேடி பார்ப்போம் சும்மா கடை வண்டி இது நாங்க வியாபாரம் செய்யறோம் ஹலாலா தானே உழைக்கிறோமா இல்ல எடுக்கிற சாமான் எப்படி கொடுக்கப்படுற சாமான் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களை தேடி படிங்க அதிக லாபங்கள் விலை குறைஞ்சதுக்கு பின்னாலே இன்னும் எவ்வளவு பேர் அதிகமான லாபத்தை வச்சு விற்கிறாங்க இன்னும் சமூகத்தில் இருக்குது அந்த விடயங்கள் இன்னும் அவ்வளவு ரப்ப பைப்புடல்ல இதெல்லாம் சேர்த்து அடித்தவண்ட பதுவாவை கொண்டு போயிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க லொட்டரிக்கிறே லொத்தர் லொத்தர்ல பட்டுட்டான் பத்து லட்சம் அஜிக்கு போறாரு உம்ராக்கு போறாரு லொத்தர்ல பட்டுட்டு ஒரு கோடி உம்ராக்கு போறாரு இந்த சாலையில் உம்ராக்கு போயிருமா அவனுக்கு ஹராம் முதலாவது நாங்கள் போகக்கூடிய சல்லி என்று பார்ப்போம் எங்களோட சம்பாத்தியம் எப்படி நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை தரம் ஹலாலா ஹராமா இது கவனிக்கப்படும் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் எஹ்லாசோட ஹஜ்ஜுக்கு போகும் அல்லாஹ் குரான்ல செல்லான் மண்கான யுரீதுல் ஆஜில அஜல் நலஹு அல்லாஹ் நீண்ட ஆயர் அல்லாஹ் குரான்ல செல்லான் எஹ்லாஸ் இல்லாம ஒரு அமல் செய்யப்பட்டுட்டா அந்த அமலுக்குரிய கூலி அந்த இடத்துல தரப்பட்டுடும் தியாமத்துல அந்த அமலுக்காக வேண்டி ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் எஹ்லாஸ் இல்லாம ஒரு அமலை செய்யற வாழ்க்கையில அந்த அமலுக்கு என்ன கூலி வேணுமோ துணியால் எல்லாம் தந்துடுவான் கியாமத்துல இந்த அமலை வச்சு சொருக்கத்தை எதிர்பார்க்கலாம் நீ எதிர்பார்த்தது துணியாலையா உனக்கு துணியால தந்தாச்சு நீ தொழுந்தது அடுத்த மனுஷனையும் காட்டணும் அதுதான் குரான் என்ன செல்லுது தொழக்கூடிய எல்லா வெற்றியாளர்கள் இந்த குரான் செல்லுது ஆனா இன்னும் ஒரு ஆயிரத்தில் அல்லா செல்றானே அப்படி பவையினுள்ளில் முசல்லீன் தொழுவுற எல்லாம் நாசமா தான் போவானோன்னு குரான் செல்லு வயல் என்ற நரகத்தில் தான் போகணும் ஏன் இப்படி அல்லா செல்றான் அல்லதீனஹும் அன் சலாத்தியும் சாஹூன் இனமும் யுராவூன் இவன் தொழுந்தது அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டிய அல்ல தொழுந்ததை அடுத்தவனு காட்ட இந்த ஆஜி முன் தான் வேற எப்பயுமே மாமுக்கு பின்னுக்கு தான் இப்படி மத்த மனுஷன் பெருமையா பேசணும் வாழ்க்கையில் எஹ்லாஸ் இல்ல எஹ்லாஸுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யப்படுவோம் ரப்புக்காக வேண்டி மட்டும்தான் இந்த பணத்தை செலவழிக்கிறது பேர் புகழுக்காக வேண்டி அல்ல என்னை ஹாஜி என்று கூப்பிடுவோம் என்று அல்ல நான் போறது ஏண்ட பலாபலன் எடுக்க அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இந்த நீயத்தோட ஹஜ்ஜுக்கு போகணும் அஞ்சாவது விஷயம் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முயற்சி செய்யும் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றா யார் இந்த ஹஜ்ஜுன் மபுரூர் என்று சொன்னனே இவர்கள் யார் என்று தேடும் எவ்வளோ ஏஜென்ட்ஸ் மாறிக்கிறாங்க யாரும் கோவிக்கவான கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல உண்மைகள் பேசப்பட வேண்டிய இடம் மிம்பர் மேடைகள் உலமாக்கள் உண்மையை மறைக்கப்படாது பேசணும் பயப்புடோனும் ரப்புக்கு தான் நிர்வாகத்துக்கோ மனிதர்களுக்கோ அல்ல ரப்புக்கு எவ்வளவு மார் போடுறாங்க எப்படி லக்ஸரி ரூமிக்கு வாங்க நல்ல ஹோட்டலிக்கு வாங்க நல்ல புழுங்க சாப்பாட்டிக்கு வாங்க இப்படி போடுறாங்க எங்கேயாவது ஒரு ஏஜென்ட் முன்னுக்கு போடுறத காணியலுமா ஒரு ஏஜென்ட் போடுறாரு நன்மையை பெற்று தரக்கூடிய பூர்த்தியான ஹஜ் செய்ய உரிமைகளோட வாங்க சரியா பார்த்தா இப்படிதான் இந்த போகும் ரூம காட்டியே மாத்திரம் அல்ல மனுஷன் சாப்பாட காட்டியே மாத்திரம் அல்ல லக்ஸரி வாகனத்தை காட்டி அல்ல கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் எப்படி ஹஜ் செய்யப்பட்டுச்சு இப்ப இருக்கிற மாதிரி சொகுசா செய்யப்படல எவ்வளவு கஷ்டம் கண்ணியமிக்க நல்லடி யார்களே நன்மைகளை பெற்று தரக்கூடிய மனிதர்களோட ஹஜ்ஜுக்கு போகணும் அவங்களோட போன எங்கட ஹஜ்ஜு நாசமாகுமா எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றத காதால கேட்டிருக்கிறோம் மிம்பர்ல இருந்து பொய் பேசல்ல அடுத்தவண்ட பலாயும் கழுவல்ல எவ்வளவு பேர் கண்ணால கண்ட விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஹசரத் எவ்வளவு பேர் கூட்டி போறாங்க கூட்டி போற ஏஜென்ட்ஸ் ரூம்ல ஈக்கிறாங்க ஆனா அங்க இமாம் ஜமாத் நடக்குது இவன் ரூம்ல சொல்லுகிறான் அப்ப இவன் ஹஜ்ஜில பூர்த்தியான கூலி கிடைக்குமா ஒரு காலமும் எதிர்பார்க்கலாம் எனவே கண்ணியமிக்கு நல்லடி நல்லடியார்களே ஆயுள் ஒரு தடவை செய்ய போறோமா எங்கட சல்லி இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் செலவழிக்க போறோமா செலவழிக்க முன்னுக்கு யோசனையோட செலவழிக்கணும் ஏன்னா அந்த சல்லிய சேர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டிருப்போம் அல்லாஹிட்ட எவ்வளவு துவா செஞ்சுப்போம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு நீயத்தை வச்சிருப்போம் எங்களுக்கு தெரியும் எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் இரவு பகலா அல்லாவுடைய கிருப்பையால் உழைச்ச எங்களுக்கு தெரியும் போறதுக்கு முன்னால லக்ஷரிய பாத்தியமான வானம் முதலாவது நன்மையை பெற்று தருமா இந்த அஜில போன இந்த வாழ்க்கை மாறுமா வந்ததுக்கு பின்னால சரி மனுஷனா வாழுவனா வந்ததுக்கு பிறகு சரி பாவம் செய்யாம ஈப்பனா அப்படியான ஆட்களோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முயற்சி செய்யும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க வெளியில ஏன் காபா ஒரு தடவை கண்ணால பார்க்கணும் ஆனா எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சும் எவ்வளவு பேர் கண்டு இல்ல சும்மா கவனீனமாக இருக்கிறாங்க எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே துல்கா அதாவுடைய மாதம் அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க வந்தாங்கண்டா சலாம் கொடுத்து அவங்களுக்கிட்ட ஏதாவது மனஸ்தாபம் இந்தா நீ ஹஜ்ஜுக்கு போனாலும் உன் ஹஜ்ஜு கபூல் இல்லை நீ என்ன கல்வ உடச்சிக்கிறவனை மன்னிக்கவே மாட்டேன்டா இப்படி செல்ல வாங்க மன்னிக்கிறவன் மனிதன் அல்லாஹ் நீ மனிதர்களுடைய குறைய மன்னிச்சு அல்லாஹ் உனைய மன்னிப்பான் பல் யாக்கு பல் எஸ் பகு அபூபக்கர் ரதியல்லாக்கு அல்லாஹ் சொன்ன விடயம் மனிதர்கள் தவறு செஞ்சா நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துடுங்க அதை மறந்து போட்டுடுங்க அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமோ நீங்க அந்த மனுஷனை மன்னி ஏன் தொழுகைய விட ஹஜ்ஜ விட சதக்கா விட நோம்ப விட பெரிய அமல் தான் ஒத்துமையாக துணியால வாழ்றது நாங்க யோசிக்கலும் அதேபடி ஜக்காத்தை விட தொழுவையை விட சதக்காவை விட பெரியாமலா ஒத்துமையா வைக்கிறேன் எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுவுறது லேசிதான் ஒத்தனைங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சா இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுதான் கஷ்டம் எங்களுக்கு அமல் செய்யற லேசி முப்பது நாள் அல்ல அறுபது நாள் நோம்பு குடி கேளும் எங்கட மான சொத்தம் வாங்கிட்டானா இவனுக்கு மன்னிப்பு கொடுத்து சேர்ந்து போறது கஷ்டம் ஆனா இஸ்லாம் செல்லுது மன்னி அல்லா செல்றான் மன்னி அப்பதான் அல்லா உனே மன்னிப்பான் அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்க வந்து கேட்டா என்னை மன்னிச்சுக்கோங்க தாராளமாக மன்னிங்க அவங்களுக்கு சொல்லுங்க எனக்காக வேண்டிய மிஸ்தகபார் செய்யுங்க ஏண்ட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நீங்க துவா செய்யுங்க அவங்களுக்கிட்டே சொல்லி அனுப்புங்க யாரெல்லாம் பொறுபானுடைய நீயத்தில் இருக்கிறீங்களோ அது வேற நீயத்து பொறுபான் செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய கூலி உண்டு அது வேற நீயத்து இஸ்லாத்துல இன்ஷால்ல இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்து அது சம்பந்தமாக பேசுவோம் கண்ணியமிக்க அல்லாஹுவை நல்லடியார்களே யாரெல்லாம் ஹஜ்ஜும் செய்யலாம் குர்பானும் கொடுக்கறதுக்கு இயலாம வசதி வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறோமோ ஒவ்வொருத்தரும் அல்லாவிடத்தில் அழுது தொழுது துவா செய்யுங்க யா அல்லா ஏண்ட மவுத்துக்கு முன்னால இந்த உடம்புல இருந்து ரூ அடங்குறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை உன்னோட காபாவை கண்ணால காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் என்பதாக தஹஜுதில் அழுவுங்க அல்லாஹு தாலா எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ ரஹ்லாசோட இஸ்திஹலாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானா மன்னிப்பாயாக எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துணியால வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துணியால வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசிபாக்குவாயாக யார் எங்களுக்கு நல்ல மௌத்த தந்துடுவாயாக வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகளை தப்புக்களை ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சுக்கிறோம் யாரெல்லாம் யாரை செய்த தவறுகளை கொண்டு சக்கராத்துல பிடிச்சிடாதே யாரெல்லாம் மோசமான மௌத்தங்களை எங்களுக்கு தந்துடாதையா அல்லா நடு ரோட்ல எங்களை மௌத்த வச்சிடாதையா அல்லா யாழ் ஹாஸ்பிட்டல் வழி எங்களை ஜனாதவ சீரழிய வச்சிடாதையா அல்லா எங்களுக்கு நல்ல மௌத்த தந்துடியா அல்லா மக்கா முக்கரமா மதியன சொல்முன்ன ஒரு ஆள் மௌத்த தந்துடியா அல்லா நோம்பாளியாக மௌத்தாகணும் யா அல்லா களிமாவோடு எங்களோட ரோட் பிரியணும் யா அல்லா ஒரு சதம் கடன் இல்லாம இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடியா அல்லா சிரிச்சு கொண்டே மௌத்தாகணும் யா அல்லா சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் யா அல்லா அப்படியான நல்ல மௌத்த பூரா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்குவாயாக வாஹரதாவானா அலமதுல்லா